அரிசிர் விருத்தம் வேறு பிறந்ததுண்டானாலன்றோ பிறகு சாவதுதானுண்டாம் பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாவதுவும் நானே பிறந்தது நான் என்றாகில் பிரம்மமன்றந்த நானே பிறந்ததும் இறந்தது அற்ற பிரம்மமாம் நானே நானே நான் என்ற பிரம்மம் நானே நான் அறியேன் என்றால் நான் என்பதேது பின்னை நம்முடை புந்தி என்னில் தானது மயக்கந்தன்னில் சாகுமே சாவதாகி நானென நிறைந்திருந்த ஞானமாம் நானே நானே நிறைந்தவாறெந்தவாறு நிலை தெரிந்தில நின்றாயேல் அறிந்ததாம் சுழுத்தி தன்னில் ஆனந்தம் மதுவேயாகும் குறைந்ததற்கானந்தந்தான் குவலயந்தன்னில் இல்லை நிறைந்ததே இந்த ஆன்மா நிதானவிவறிவு தானே மனத்தினால் எண்ணித்தானே வந்ததிவ்வுலகம் ஆகும் நினைத்திடில் அநேக லோகம் நிற்பதவ்வறிவில் அன்றோ அனைத்தையும் கடந்து கப்பாலும் அந்த மற்றறிவு இதாமென்று எனத்தனி விசாரித்திட்டால் ஏகமாய் நிறைந்தோன் நானே அந்த வாரிருந்து கொண்டே ஆனந்தம் அனுபவிக்க எந்தவாறிருந்து கொண்டால் எனக்கு இது தெரியும் என்னில் இந்த மூன்றவத்தை தம்முள் எழுந்திடும் விற்தி நீக்கில் அந்தவாரிருந்து நீயும் ஆனந்தம் அடையலாமே வாதனாவசத்தினாலே வருகின்ற விருத்தி எல்லாம் ஏதினால் அடக்கலாகும் என்று தான் விசாரம் செய்யில் போதமாம் ராஜந்தானாய் புந்திரி ஐம்புலன்களெல்லாம் தாதராயிருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் தானே விற்த்திகளடக்க இன்னம் வினோதமாம் யோகத்தாலே துருத்தி போல் ஊதும் மூச்சை சுகமுடன் நடக்கில் நிற்கும் கருத்ததற்கில்லை என்னில் காரண சரீரம் ஆகி பெருத்ததோ ரவித்தை தன்னை பிடுங்கிடில் அடங்கும் தானே காரண சரீரன் தன்னை களைவதெவ்வாறென்றோதில் ஆரணம் பொய் சொல்லாதே அதன் பொருள் அகத்தில் உய்த்து பூரணம் ஆகும் என்மேல் புவனங்கள் தோன்றும் என்று தாரணை வந்ததாயில் தரித்திடும் அவித்தை எங்கே அப்படி இருக்க சித்தம் அலைதலால் விவகாரத்தில் எப்படி கூடும் என்னில் என்னை விட்டொன்றும் இல்லை இப்படி கண்ட எல்லாம் என்மயம் என் கனப்போல் கற்பிதம் என்று தானே காண்கின்ற சித்து நானே சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே நான் என உடலைத்தானே நம்பினேன் அநேக ஜென்மம் ஈனராய் பெரியோராகி இருந்தவையலாம் இப்போது காணலில் வெள்ளம் போல கண்டு சத்குருவினாலே நானென என்னைத்தானே நம்பீடேறினேனே என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்கியமோ காணேன் நன்னிலந்தனில் எழுந்த நாரணன் கிருவையலே தன்னியன் நானேன் நானுத்தரியத்தை வீசுகின்றேன் தன்னியன் இன்னும் நானே தாண்டவம் மடுகின்றேன் தத்துவ ஞானம் வந்த சந்தோஷவதிசயத்தால் நித்தம் ஆடுவன் காண் என்ற நிலை முன்னமே அறிந்த சத்தியம் மதனால் அன்றோ தாண்டவா என்றழைத்தார் அத்தனை மகிமை உள்ளோர் அன்னையும் பிதாவும் தாமே வந்ததோரிவ்வானந்த மகிழ்ச்சி யாருடன் சொல்வேன் யான் சிந்தையில் எழுந்து பொங்கி ஜகமெலாம் நிறைந்து தேங்கி அந்தமில்லாததாயிற்று அப்படி குரு வேதாந்த மந்திரம் அருளும் ஈசன் மலரடி வணங்கினேனே வித்தியானந்தம் இந்த விதமென விளம்பினோமே பக்தியால் இந்த நூலை பார்த்து அனுபவித்த பேர்கள் நித்திய தருமனிஷ்டை நிலைதனை அறிந்து ஜீவன் முக்தியை அடைந்திருந்த முனிவரகுவரே ஆரணப் பொருளாம் வித்தியானந்தம் விளங்க ஏதும் காரணங்குறைவிலாமல் கைவல்ய நவநீதத்தை பூரணமாக்க வேண்டி பூர்வமாம் நன்னீளத்தில் நாரண குரு நமக்கு நவின்றனர் கனவில் வந்தே குலவு சட்குருவின் பாத குளிர்புனல் தலைமேல் கொண்டார் உலகினில் தீர்த்தம் எல்லாம் உற்றவேரடைவார் போல நலமையாகிய கைவல்ய நவநீத நூலை கற்றோர் பலகலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வார் பலகலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வார் ॐ नमो भगवते श्रीरमणाय